الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله المرسلين وعلى اله وصحبه اجمعين قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد ان الدين عند الله الاسلام وقال النبي صلى الله عليه وسلم الاسلام يهدم ما كان قبله او كما قال عليه الصلاه والسلام صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين புகழ் அனைத்தும் அல்லா ஜல்ல ஷானகு தாலாவிற்கே உரித்தாகுக எம்பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபஇன்கள் தப எண்கள் சுகதாக்கள் சாலிகின்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைக்கு ஏன் இந்த மதம் மாற்றம் என்றொரு தலைப்பின் கீழே சில விஷயங்களை நாம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம் அதற்கு தோதுவாக அசரத் அவர்களும் அழகான கீதம் ஒன்றை படித்திருக்கிறார்கள் ஏன் இந்த மதம் மாற்றம் என்பதை ரெண்டு கோணங்களிலே பார்க்கலாம் பாசிட்டிவாகவும் எடுக்கலாம் நெகட்டிவாகவும் எடுக்கலாம் இஸ்லாமிய மதத்திற்கு ஏன் வருகிறார்கள் இஸ்லாமியர்கள் இந்த மதத்தை விட்டு ஏன் செல்கிறார்கள் ஒரு பக்கம் வருகையும் இருக்கிறது இன்னொரு பக்கம் செல்லுதலும் இருக்கிறது எதனால் வருகிறார்கள் எதனால் செல்கிறார்கள் பெருமானாரின் காலத்திலிருந்து இன்று வரை வரலாறுகளை நீங்கள் புரட்டலாம் இஸ்லாம் கூடிக்கொண்டிருக்கிறது தவிர குறையவில்லை எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டிருக்கிறது பெருமானாரின் காலத்தில் ஏன் இஸ்லாத்தை ஏற்றார்கள் தழுவினார்கள் இன்றைக்கு ஏன் ஏற்கிறார்கள் தழுவுகிறார்கள் முதலில் இதை பார்த்துவிட்டு அதற்கு பிறகு இங்கிருந்து ஒரு சிலர் செல்கிறார்கள் ஏன் செல்லுகிறார்கள் அந்த காரணங்களை செல்வதற்கான காரணங்களை தடை செய்தால் இந்த சமுதாயம் நிம்மதியான சமுதாயமாக வாழும் என்பதை இங்கே நாம் பார்க்க இருக்கிறோம் பூமான் நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி காலத்தில மனிதர்கள் மட்டுமல்ல ஜிங்கல் இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்ற வரலாறுகளை குரான் சொல்லுகிறது இன்றைக்கு அதிரத்தவர்கள் ஓதி காட்டினார்கள் அதுக்குன்னே அல்லாஹ் ஒரு சூரா வச்சிருக்கிறார் சூரத்துல் ஜின் இருபத்தி ஒன்பதாவது ஜூசிலே அழகாக அல்லாஹ் சொல்லுவான் பெருமானார் செல்லல்லாக அழைவ செல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு ஏகத்துவத்தை எடுத்து சொல்லி சொல்லி தாயிஃப் நகர வீதிகளை அலைந்து அலைந்து பெருமானார் செல்லல்லாக அழைவ செல்லம் வாங்கியது கல்லடியையும் சொல்லடியையும் வாங்கி ஒரு தோட்டத்திலே பெருமானார் அமைதியாக அமர்ந்து அல் குரானை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் அல் குரானை ஓதுவதை கேட்ட ஜின் இனங்கள் அந்த ஜின்களுடைய தலைவருக்கு பேர் அஹ்கப் தன்னுடைய குளத்தோடு சேருகிறார் நான் ஒரு வசனத்தை கேட்டேன் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வசலாம் அன்னவர்களுக்கு இறங்கிய விதத்தை போன்றே இவருக்கும் இறங்கி இருக்கிறது இவர் ஓதிக்கொண்டிருக்கிறார் அற்புதமாக இருக்கிறது என்று சொல்லி தன்னுடைய இனத்திலிருந்து முன்னூறு பேர்களை அழைத்து வந்து பூமான் நபிகள் கோமான் மனிதர்களுக்கு ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்ல அவர்கள் ஏற்காமல் புறக்கணிக்க ஜின்களெல்லாம் வந்து ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டது பெருமானார் செல்லல்லாகோ அழிவ செல்லம் அன்னவர்களுடைய கரம் பற்றி இஸ்லாத்தை தழுவியது என்ற வரலாறை அல்குரான் சொல்லி காட்டுகிறார் ஜிங்கிலும் மதம் மாறுகிறது அன்றிலிருந்து இன்று வரைக்கும் மனிதர்கள் அல்ல ஜிங்களினுடைய இஸ்லாமும் பரவிக்கொண்டுதான் இருக்கிறது அப்துல்லா மஸ்கூத் அலி அல்லாஹு என்பவர்கள் சொல்லுவார்கள் சில நேரத்தில் பெருமானார் காணாமல் போய் விடுவார்கள் சகாபாக்குள்ளே இருப்பார்கள் காணாமல் போய்விடுவார்கள் அப்துல்லா மசூத் அலி அல்லாஹு தலா ஒரு நாள் கேட்கிறார்கள் நபியே நாயகமே எங்களோடு தானே இருந்தீர்கள் திடீர் என்று காணவில்லையே என்கிற பொழுது பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள் ஜின்களின் தூதுவர்களின் இடத்திலே வந்திருந்தார்கள் அவர்கள் அழைத்து சென்றார்கள் அவர்களுக்கு தலீமுல் குர்ஆனுக்காக குர்ஆனை நான் கற்றுக் கொடுப்பதற்காக அங்கு சென்று விட்டு வந்தேன் அதனால் தான் என்னை நீங்கள் பார்க்க முடியவில்லை என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் ஜின்களும் இஸ்லாத்தை இருக்கிறது மனிதர்கள் மட்டுமல்ல பெருமானாரின் காலத்திலே மக்கள் எப்படி வந்தார்கள் தடுப்பதற்காக ஒரு கூட்டம் தயாராக இருந்தது பேசிக் கொள்கிறார்கள் சொல்லுவார் அந்த டாக்டருக்கு காதிலே பஞ்சை வைத்துக் கொண்டு அவர் இருக்கிற இடங்களிலே செல்ல வேண்டும் என்று சொல்ல இவரும் அவரின் பேச்சை நம்பி காதிலே பஞ்சை வைத்துக் கொண்டு முகம்மதின் வார்த்தைகள் தன் மீது தன் காதுக்குள்ளே சென்றுவிடக் கூடாது என்று பஞ்சை வைத்துக் கொண்டு அலைந்தார் ஒரு நாள் காபாவுக்கு அருகிலே கண்மணி நாயகம் செல்லல்லாக அலைஹி வஸல்லம் என்பவர்கள் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் வேறொன்றும் இல்லை குல்ஹு அல்லாவை ஓதுகிறார்கள் குல் அவுது பிறப்பில் பலத்தை ஓதுகிறார்கள் குல் அவுது பிறப்பின் நாசி ஓதுகிறார்கள் சுகுளில் ஹுதா ரஷாத் என்ற நூலிலே மிக அழகாக சித்தரிக்கிறார்கள் இந்த மூன்று வசனங்களையும் ஓதுகிறார்கள் பஞ்சை தாண்டி அந்த வசனங்கள் நெஞ்சுக்குள் இறங்கியது பஞ்சு பறந்தது நெஞ்சு திறந்தது என்று வரலாறுகளை பார்க்கிறோம் பஞ்சை எடுக்கிறார் அந்த வசனங்களை கேட்கிறார் உண்மையிலேயே நான் முகம்மதுக்கு பைத்தியமாகிவிட்டேன் அவர் பைத்தியம் அல்ல முகம்மது என்பவர் பைத்தியம் அல்ல சமுதாயத்திற்கு வைத்தியம் செய்கிற டாக்டர் அவர்தான் அவரின் மீது நான் பைத்தியமாகிவிட்டேன் உண்மையிலேயே சமுதாயத்திற்கு முகம்மதை போன்ற ஒரு தலைவரை நான் கண்டதில்லை என்று துஃபைல் அம்ரித் தௌசி இஸ்லாத்தி பெருமானாரின் கரத்தை பற்றி இஸ்லாத்தை தழுவினார் என்ற வரலாறுகளை பார்க்கிறோம் ஹம்சா பெருமானார் செல்லல்லா ஒளிவு செல்லத்தினுடைய சிறிய தந்தை ஹம்சா கேள்விப்படுகிறார் முகம்மதை ஏசுகிறார்கள் பேசுகிறார்கள் ஏளனம் செய்கிறார்கள் எள்ளிடகையாடுகிறார்கள் என்று கேட்டவுடன் வேகமாக வருகிறார் அல்லாஹ் அவருடைய நெஞ்சை எப்படி திறக்கிறான் முகம்மதி தன்னுடைய அண்ணன் மகனை காக்க வேண்டும் தம்பி மகனை காக்க வேண்டும் என்று புறப்பட்டு வருகிறார் ஹம்சார் அலி அல்லாஹு தாலா நேரடியாக அபூஜகில் இடத்துல வந்து யாரை பார்த்து குறை சொல்லிக் கொண்டிருக்கிறாய் நான் அவரோடு தான் இருக்கிறேன் இஸ்லாத்தை ஏற்கிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டாரு முகம்மதை திட்டாதே காரணம் அந்த மார்க்கத்தில் தான் நானும் இருக்கிறேன் யாராவது திட்ட நேர்ந்தால் அவர்களுடைய தலை உடலில் இருக்காது தைரியம் இருந்தால் முகம்மதை திட்டலாம் காபாவினுடைய வளாகத்திலே இந்த சூளுரை ஏனென்றால் ஹம்சாவை எதிர்த்து போரிடுவதற்கு அரவுலகத்திலே ஆள் கிடையாது ஹம்சா வாளை உருகிவிட்டால் அந்த வாள் ரத்தத்தை பார்க்காமல் உரைக்குள் உறங்காது ஹம்சாவினுடைய அந்த வீர வார்த்தைகளை கேட்டதற்கு பிறகுதான் பெருமானார் சல்லல்லாஹு அழிவு செல்லம் அன்னவர்களை குறை சொல்வதை ஏசுவதை பேசுவதை நிறுத்தினார்கள் அதற்கு காரணம் பெருமானாரோடு ஹம்சா இருக்கிறார்கள் என்று இந்த வீர வசனத்தை பேசிவிட்டு ஹம்சார் அலி அல்லாஹு பெருமானார் செல்லல்லாக அழிவு செல்லம் அன்னவர்களை பார்க்க வருகிறார்கள் பார்க்க வந்து ஈமான் கொள்ளணுங்கிற எண்ணத்துல எல்லாம் வரல ஆனாலும் கூட முகம்மதே உன்னை காத்து விட்டு வந்து விட்டேன் இனிமேல் உன்னுடைய ஏகத்துவத்தை மற்றவர்களுக்கு வெளிரங்கமாக நீ எடுத்துரைக்காதே முகம்மது இருப்பது என்று சொல்லுகிற பொழுது பெருமானார் சல்லல்லாஹு அழிவ செல்லம் தன்னுடைய சிறிய தந்தை ஹம்சா அலி அல்லாஹுவினுடைய நெஞ்சிலே கரத்தை வைக்கிறார்கள் பூமான் நபிகள் கோமாம் கரத்தை வைத்து அல்லாஹும் அம்மி யா என்னுடைய அம்முக்கு நீ ஹிதாயத்தை கொடுத்து விடுவாயாக அல்லாஹும் அம்மி என்று சொல்லுகிற பொழுது பெருமானார் சல்லல்லாஹு அழிவு செல்லத்தை நோக்கி கரம் தானாக நீளுகிறது அஷத் அல்லா இலாக இல்லல்லா அன்னக்க ரசூலுல்லா என்று ஹம்சார் அலி அல்லாஹு தாலா ஏகத்துவத்தை ஏற்றார்கள் என்ற வரலாறுகளை பார்க்க முடிகிறது பெருமானாரின் காலத்திலே ஏகத்துவம் பரவியது இன்னொரு பக்கம் பார்த்தா ஹாலித் இப்னு இவர் எப்படி இஸ்லாத்திற்கு வந்தார் மூன்று செயல்பாடுகள் ஒன்றாக நடக்கிறது அரபு உலகத்தில் ஹாலித் இப்னு தான் வணங்குகிற சிலைகளை போய் பார்த்தால் உள்ள அந்த இஸ்லாம்களுக்குள்ளே நுழைகிற பொழுது அவைகள் எல்லாம் விரட்டுகிறது காலிலே உன்னை மாதிரி அறிவாளிலாம் இங்க வரலாமா என்று உள்ளே இருக்கிற சிலைகள் பேசுகிறது காலிலே உன்னை போன்ற அறிவாளிகள் இங்கு வரலாமா அடுத்த நாள் போகிறார் அதே பதில் அடுத்த நாள் போகிறார் அதே பதில் திடீரென்று இவருடைய வீட்டுக்கு ஒரு கடிதம் வருகிறது இவருடைய அண்ணன் வலீத் இப்னுல் வலீத் கடிதம் எழுதுகிறார் உன்னை போன்றவர்கள் கண்டிப்பாக அஸ்லாம்களிடத்தில் இருக்கக்கூடாது பூசாரிகளாக இருக்கக்கூடாது சிலை வணக்கத்தை புரியக்கூடாது அதனால் நீ புறப்பட்டு முகதை முகம்மதை காண்பதற்காக புறப்பட்டு வா முகமது மதினாவில் இருக்கிறார் மதினாவில் இருக்கிறார் என்ற வசனம் என்ற வாசகம் தன்னுடைய சகோதரரிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது புறப்பட்டு மதீனாவிற்கு செல்லலாம் என்று புறப்படுகிறார்கள் புறப்படுகிற பொழுது தன்னுடைய தோழர்களையும் அழைக்கிறார்கள் சஃப்வான் தன்னுடைய தோழர் அவரை அழைக்கிறார்கள் முடியாது என்றார்கள் அடுத்த தோழர் இக்ரிமாவை அழைக்கிறார்கள் அவரும் நான் வர முடியாது என்று சொல்லிவிடுகிறார் அதற்கு பிறகு உஸ்மான் இப்னு தல்ஹாவை அழைக்கிறார்கள் உஸ்மான் இப்னு தல்ஹா நானும் வருகிறேன் என்று ரெண்டு பேரும் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு இடையிலே அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்காக தயாராக இல்லை இவர்களுடைய நிலை இஸ்லாமியர்களை கொல்ல வேண்டும் முதல் முதலாக அபிசீனியாவுக்கு சென்று அரசருக்கு நிறைய லஞ்சங்களை கொடுத்து அங்கு இருக்கிற எல்லா இஸ்லாமியர்களையும் கொன்று குவிக்க வேண்டும் என்று நஜ்ஜாசி மன்னருக்கு தேவையான உண்டான எல்லா பொருட்களையும் எடுத்துக்கொண்டு அமருவில் ஆசர் அலி அல்லாஹுத்தால் அவர்கள் நஜாசி மன்னரிடத்திலே கையிலே கொடுத்துவிட்டு சொன்னார்களாம் முகம்மதின் குடும்பத்தார்கள் கூட்டத்தார்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் இங்கே நான் அடைக்கலம் புகுந்திருக்கிறார்கள் எனக்கு அனுமதி கொடுங்கள் அத்தனை பேர்களையும் நான் கொண்டு விடுகிறேன் பெருமானார் செல்லல்லாஹு அலிவ செல்லம் அன்னவர்களுடைய தோழர்கள் அல்லாஹுவின் பாதுகாப்பில் இருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்லாமல் இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம் அல்லாஹுவிடத்திலே அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை வேறறுப்பதற்காக அமர்புல் ஆஸ் நிறைய பொருளை கொடுத்து எல்லா இஸ்லாமியர்களையும் நான் அழிக்கப் போகிறேன் என்று சொல்லுகிற பொழுது நஜ்ஜாசி மன்னர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நீ அழிக்க வேண்டாம் உன்னையும் அந்த இஸ்லாம் தொற்றுக்கொள்ளப் போகிறது உன்னையும் அந்த இஸ்லாம் பிடிக்கப் போகிறது நீ யாரை கெட்டவர்கள் அழிக்கப்பட வேண்டியவர்கள் என்று சொல்கிறீரோ அவர்தான் உலகத்திற்கு வழிகாட்ட வந்தவர் அவர் உண்மையிலேயே தூதுவர் என்று ஈசாயிய கிறிஸ்துவ நூட்களை இன்சியிலை எடுத்து படித்து காட்டி உண்மையான நபி அவர்தான் கொள்வதை விட்டுவிட்டு நீ மதினாவுக்கு புறப்படு என்கிறார்கள் அப்பொழுதுதான் அபுர்புல் லாசுக்கு மனம் மாறுகிறது கொள்ள வந்தவர்கள் இப்பொழுது பெருமானாரிடத்திலே கரம் நீட்டுவதற்காக புறப்படுகிறார்கள் இவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் மதீனாவினுடைய எல்லையை தொடுகிற பொழுது காலிதி முன் வலீத் அலி எல்லாம் உஸ்மானி முன் தல்ஹா இவர்களும் வந்து விட்டார்கள் மூன்று பேரும் ஒன்றாக சேர்கிறார்கள் காலிதி கேட்கிறார்கள் அமரே எங்கே வந்திருக்கிறீர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறேன் இவர் கேட்கிறார் காலிதே எங்கே வந்திருக்கிறீர்கள் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறேன் மூன்று பேரும் சேர்ந்தார்கள் பெருமானார் செல்லல்லாஹ் ஒளிவசனத்தினுடைய கரத்தை பட்டினார்கள் பெருமானாரிடத்தில் நிபந்தனை வைத்தார் அமருல்லாஸ் முகம்மதே நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் முதல் நிபந்தனை என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் மூன்று காரியங்கள் இருக்கிறது அல்லாஹ் அதன் மூலமாக எல்லா பாவங்களையும் அழிக்கிறான் அல் இஸ்லாம் யஹ்திமுமா கான கபலா இஸ்லாம் முன்னுண்டான எல்லா பாவங்களையும் அழித்து விடும் அல் ஹஜ் யஹ்திமுமா கான கபலா ஹஜ் எல்லா பாவங்களையும் அழித்து விடும் அல் ஹிஜ்ரத் தஹ்திமுமா கான கபலா ஹிஜ்ரத் முன்னுண்டான எல்லா பாவங்களையும் அழித்து விடும் அதனால் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் முடிந்து விட்டது அம்ருல் ஆசே என்று சொல்லிவிட்டு காலிதுன் வலித் ரலியல்லாஹு தஆலாவை பெருமானார் திரும்பி பார்க்கிறார்கள் காலிதே நீ இஸ்லாம் இஸ்லாத்தை ஏற்பதற்கு வருகிற பொழுது இன்னும் இரண்டு பேர்களை சந்தித்து விட்டு வந்திருக்கிறாய் மதினாவில் இருந்துகிட்டு பெருமானார் நடந்ததை சொல்லுகிறார்கள் நீ இக்ரிமாவை சந்தித்தாய் அவர் வரவில்லை சஃப்வானை சந்தித்தாய் அவர் வரவில்லை அதி விரைவில் இரண்டு பேர்களுக்கு இஸ்லாத்தினுடைய வாய்ப்பை அல்லாஹ் வழங்குவான் நீ கவலைப்படாதே ஹாலிதே என்று பெருமானார் செல்லல்லாஹ் ஒளிவசலம் சொன்னார்கள் கரத்தை பற்றினார்கள் மூன்று பேர்களும் இஸ்லாத்தை தழுவினார்கள் என்ற வரலாறுகளை பார்க்க முடிகிறது பெருமானாரினுடைய கொடுக்கல் வாங்கல் பெருமானாரினுடைய நன்னடத்தைகள் இதை பார்த்து இஸ்லாத்தை தழுவியவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள் வரலாறுகள் நிறைய உண்டு சுமாமத்தி மனோசான் அரபு நகரத்திற்கே கோதுமை சப்ளை செய்தவர் மக்கமா நகரத்திற்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு வீட்டினுடைய உணவும் சுமாமத்தி உசாலினுடைய உணவுதான் பெரிய ஹோல்சேல் வியாபாரி நாயகத்தையும் நாயகத் தோழர்களையும் அழிப்பதற்காக ஏராளமான திட்டங்களை தீட்டியவர் ஒரு நாள் பிடிபடுகிறார் கட்டி வைக்கப்படுகிறார் தூணில நீண்ட வரலாறு புகாரியில நீண்ட வரலாறு வருகிறது சுருக்கமாக சொல்லுகிறேன் கட்டி வைக்கப்படுகிறார் பெருமானார் செல்லல்லாஹ் அலிவசலம் அவர்கள் வருகிறார்கள் வருகிற பொழுது சுமாமா நீ என்ன விரும்புகிறாய் என்று கேட்டார்கள் பெருமானார் செல்லல்லா குலிவசனம் நாயகமே என்னை நீங்கள் கொன்றாலும் அதற்கு தகும் காரணம் நான் அவ்வளவு அநீதி அளித்திருக்கிறேன் முகம்மதே அதே நேரத்தில் நீங்கள் மன்னித்தால் நான் கடன் பட்டவனாக இருப்பேன் அதே நேரத்தில் முகம்மதே உமக்கு எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் நீங்கள் கேட்கலாம் அதையும் நான் கொடுத்து விட்டு புறப்பட தயாராக இருக்கிறேன் முகம்மதே பெருமானார் முதல் நாள் ஒன்று பேசவில்லை இரண்டாவது நாளும் இதே போல ஒன்று பேசவில்லை மூன்றாவது நாள் பெருமானார் வருகிறார்கள் இவர் இதே வார்த்தையை தான் சொல்கிறார் முகமதே நீங்கள் கொள்வதாக இருந்தால் என்னை கொல்லலாம் விடுவதாக இருந்தால் என்னை விடலாம் பணம் கேட்டாலும் நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்னுடைய விடுதலைக்காக என்று சொல்லுகிற பொழுது ஒண்ணுமே பேசல பெருமானார் செல்லாலிசோ கட்டை அவிழ்த்தார்கள் நேரடியாக சென்றார் பெருமானார் நடந்து கொண்ட முறையை மூன்று நாளும் பெருமானாரினுடைய அமைப்பை பார்த்துக் கொண்டே இருந்தார் ஒன்றும் பேசவில்லை சென்றார் ஒழு செய்கிறார் வந்து பெருமானாரின் கரத்தை பற்றினார் என்று ஏகத்துவத்தை எடுத்துக்கொண்டார் பெருமானாரினுடைய நடந்து கொண்ட நடைமுறைகள் இதை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள் பெருமானார் செல்லல்லா நடைமுறையை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றவர் பயங்கரமான நினைவாற்றல் உள்ளவர் மாறி ஞாபக சக்தி அரபுலகத்தில் யாருக்குமே கிடையாது காரணம் ஹக்கீம் ஹிசாம் வசிய சந்திச்சது ரெண்டு வயசுல அவங்க அம்மா இடுப்புல வச்சுட்டு ஹக்கீம் இப்படி ஹிசாம அவங்க அம்மா இடுப்புல வச்சுட்டு வருது வசி பார்த்தார் அதற்கு பிறகு ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு வசி பார்க்கிறார் அப்ப வசிக்கு எவ்வளவு வயசு இருக்கும் ஏறத்தாழ எழுபத்தஞ்சு எண்பது வயசு அந்த நேரத்துல வசி பார்க்கிறார் ஹக்கீம் இப்படி ஹிசாமை பார்த்து விட்டு சொன்னாராம் மேலிருந்து கீழே கீழிருந்து மேலே பார்த்து விட்டு சொல்லுகிறார் நீதானே ஹக்கீம் இப்னு ஹிசாம் ரெண்டு வயசா இருக்கும்போது உங்க அம்மா என்கிட்ட தூக்கிட்டு வந்திருந்தாங்க ஐம்பது வருஷத்துக்கு பின்னாடி உனக்கு ரெண்டு வயசா இருக்கும்போது எங்க அம்மா தூக்கிட்டு வந்திருந்தாங்க எப்படி என்னுடைய பேரை இவ்வளவு சரியாக சொல்லுகிறீர்கள் என்கிற பொழுது அன்றைக்கு உன் காலை பார்த்து நான் அடையாளத்தை கண்டுகொண்டேன் காலை கண்ட அடையாளத்தை கண்டுகொண்டேன் ஐம்பது வருடத்திற்கு பிறகும் கூட நினைவாற்றல் கொண்டவர் அந்த வஷி அம்சார் அலி அல்லாஹு தலாவை ஷஹீதாக்கியவர் அந்த வசி கடைசியில் அல்லா ஜல்லஷான ஹுத்தலா பெருமானார் செல்லல்லா ஒளிவசனத்தினுடைய நடத்தையை கண்டு அவரும் இஸ்லாத்தி தழுவினார் ஹம்சாவுக்கு பகரமாக இஸ்லாத்தின் எதிரியாக இருந்து முசைலமுத்துல் கத்தாவை கொண்டு குவித்தார் என்ற வரலாறை பார்க்கப்படுகிறது இப்படி பெருமானாரினுடைய நடத்தையை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றவர்களும் உண்டு பெருமானாரினுடைய அற்புதங்களை கண்டு இஸ்லாத்தை ஏற்றவர்களும் உண்டு இது நாயகத்தினுடைய காலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவிற்கு அற்புதங்களை வடித்தார்கள் காட்டினார்கள் அபு குருசாஃபா சகாபாக்களிலே சின்ன சகாபி ஒரு ஏழு எட்டு வயசு பையன் அபு குர்சாஃபா ஆடு மேய்க்கிற பழக்கம் கொண்டவர் அபு குர்சாஃபா ஆடுகளை மேய்க்கிறார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடுகளை எல்லாம் கொண்டு போய் காட்டில் விட்டுட்டு நாயகத்தினுடைய மஜ்லிஸ்ல வந்து உட்கார்ந்துக்குவார் வயசு எட்டு முதல் நாள் ஆடுகள் மேய்ப்பார் இல்லை என்றால் மேயாதல்லவா வீட்டுக்கு கொண்டு போய் சென்றால் தாயார் திட்டுகிறார்கள் என்ன ஆடுகளை ஒழுங்காக மேய்க்காமல் என்ன செய்து கொண்டிருக்கிறாய் இரண்டாவது நாள் ஆடுகளை விட்டுவிட்டு நாயகத்திடத்திலே வந்து விடுகிறார் மூன்றாவது நாள் அந்த தாயார் கடுமையாக இரண்டாவது நாள் அடித்து மூன்றாவது நாள் நல்ல முறையிலே மேய்க்கவில்லை என்று சொன்னால் அந்த ஆடுகள் கொழு கொழு என்று வரவில்லை என்று சொன்னால் உனக்கு உணவு கிடையாது என்று மிரட்டுகிறார் உடனே அந்த எட்டு வயது நபித்தோழர் அபு குருசாஃபார் அலி அல்லாஹு தாலாங் என்பவர்கள் பெருமானார் இடத்திலே சென்று சொல்லுகிறார்கள் நாயகமே ஆடு மேய்க்கவில்லை என்றால் வீட்டிலே அடி கிடைக்கிறது நாயகமே ஆனால் உங்களை பார்க்கவில்லை என்றால் எனக்கு உள்ளமே வலிக்கிறது நாயகமே எட்டு வயசு சகாபி உங்களை பார்க்கவில்லை என்றால் என்னால் இருக்க முடியவில்லை நாயகமே நான் உங்களையும் பார்க்க வேண்டும் என் ஆடும் கொழு என்றாக வேண்டும் என் தாயாரிடத்திலேயும் நான் நல்ல பெயர் வாங்க வேண்டும் நாயகமே அதற்கு என்ன வழி நாயகமே என்று கேட்கிற பொழுது பெருமானார் செல்லல்லாஹு அழிவு செல்லம் என்பவர்கள் எழுந்து சென்றார்கள் அந்த ஆடுகளை எல்லாம் தன்னுடைய கையால் தடவுகிறார்கள் தன்னுடைய கையால் தடவுகிறார்கள் பெருமானாரின் கைப்பட்டால் பத்தாதா ஆடுகள் எல்லாம் மெலிந்திருந்த ஆடுகள் எல்லாம் புசு புசு என்று கொழு கொழு என்று வீட்டுக்கு செல்கிறது தாயாரும் ஹாலாவும் கேட்கிறார்கள் என்னம்மா நேற்று வரை அந்த ஆடுகள் இவ்வளவு மெலிந்திருந்தது இன்றைக்கு பார்த்தால் இவ்வளவு இவ்வளவு வருமனாக இருக்கிறது அதற்கு என்ன காரணம் என்று கேட்கிற பொழுது அபு குர்சாஃபா நல்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகிறார்கள் நான் ஒரு இறைநேசரிடத்திலே செல்லுகிறேன் ஒரு நபியிடத்திலே செல்லுகிறேன் காலை முழுவதும் அவரிடத்திலே அமர்ந்து விட்டு நான் வருவேன் அந்த நவிதான் கை வைத்தார் ஆடு இப்படி மாறியது என்று சொல்ல தாயும் ஹாலாவும் புறப்பட்டார்கள் பெருமானா செல்லல்லாஹு அழிவு செல்லத்திலே ஏகத்துவத்தை ஏற்றார்கள் என்ற வரலாறுகளை அதீஸ் நூட்கள் சொல்லுகிறதே அதற்கு காரணம் அவர்களுடைய இது நாயகத்தின் காலம் இன்றைக்கு நம்முடைய காலத்திலேயும் இஸ்லாத்தை நோக்கி நிறைய பேர் விரைந்து கொண்டிருக்கிறார்களே என்ன காரணம் குரானும் அறிவியலும் தோதுவாக இருக்கிறது மற்ற மதங்கள் எல்லாம் அறிவியலை விட்டு அப்பாற்பட்டு இருக்கிறது விஞ்ஞானத்திற்கும் மதத்திற்கும் சம்பந்தமே இல்லை ஒரு மதம் சொல்லுகிறது அசுரன் என்பவன் இந்த மதம் பேசுகிறது அசுரன் என்பவன் உலகத்தையே பாயிலே சுருட்டி கடலுக்குள்ளே உட்கார்ந்து கொண்டான் அப்ப உலகத்துல கடல் கட்டுப்பட்டதா இல்லையா கேட்பதற்கு தயாராக இல்லை மதத்திற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை ஆன்மீகத்திற்கும் அறிவியலுக்கும் சம்பந்தம் இல்லை இன்னொரு மதம் சொல்லுகிறது கிறிஸ்டியானிட்டி சொன்னது சீசருக்கு கொடுக்க வேண்டியதை சீசருக்கு கொடு ஜீசஸுக்கு கொடுக்க வேண்டியதை ஜீசஸுக்கு கொடு என்று மதம் வேறு அறிவியல் வேறு ஆன்மீகம் வேறாக போய்விட்டது ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறது அஃபலா எத்தபூர் உணல் குரான் குரானை ஆய்வு செய்ய வேண்டாமா அல் குரானுக்குள்ளே ஏராளமான அறிவியல் ரகசியங்கள் பொதிந்து கிடக்கிறது உள்ளே தோண்டுங்கள் ஏராளமாக உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் என்று குரான் சொல்லி காட்டுகிறது அந்த குரானை ஆய்வுக்கு எடுக்கிறார்கள் கீத்மூர் போன்றவர்கள் எல்லாம் ஆய்வுக்கு எடுத்தார்கள் கருவியலை பார்க்கிறார் கருவை பற்றி பார்க்கிறார் கீத்மூர் குரானினுடைய ஒரே ஒரு வசனம் அவருடைய நிலையை மாற்றுகிறது ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்கிறார் அல்லாஹ் ஜல்ல சானகுத்தாலா மனிதனை படைப்பதற்கு அல்லாஹ் சொல்லுவான் நுத்துஃபாவாக இருந்தவனை அலக்காவாக நான் மாற்றினேன் என்பான் அல்லாஹ் நுத்துஃபாவாக இந்திரியமாக இருந்தவர்களை நான் அலக்காவாக அலக்கா என்று சொன்னால் ரத்த கட்டி என்றும் அர்த்தம் உண்டு அலக்கா என்பதற்கு மெண்டு துப்பிய சிவிங்கம் என்ற அர்த்தமும் உண்டு மெண்டு துப்பிய சிவிங்கம் அட்டை பூச்சி என்றெல்லாம் அர்த்தம் இருக்கிறது அட்டை பூச்சி அட்டை பூச்சியையும் பார்க்கிறார் மென்று துப்பிய சிவிங்கத்தையும் பார்க்கிறார் எல்லாம் ஒன்னாத்தான் இருக்கும் அட்டப்பூச்சி மார்த்தா இருக்கு மென்னு துப்பிய சிவிங்கத்தை பார்த்தா கடைசியில அவர் அந்த குரானினுடைய வசனத்தை பார்த்து விட்டு உண்மையிலேயே சோதித்து பார்க்கிறார் சோதித்து பார்க்கிறார் நுத்துஃபாவினுடைய ஒரு மனிதனுடைய இந்திரிய துளியினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி இருக்கிறது அது இதை போன்றே மென்று துப்பிய சிவிங்கத்தை போன்று அட்டை பூச்சியை போன்று இருக்கிறது அதற்கு அடுத்த கட்டத்தை பார்க்கிறார் முதுகாவாக இரத்த கட்டியாக மாறி சதை கட்டியாக மாறி அதற்கு பின்னால் எலும்பு தோன்றுகிற அந்த குரானினுடைய வசனத்தை அவர் அவர் பார்க்கிறார் குரான் இந்த விஞ்ஞானத்தோடு எவ்வளவு தொடர்புடையதாக இருக்கிறது என்று ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டார் என்ற வரலாறுகளை நாம் பார்க்க முடிகிறது ஆக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கான காரணம் அறிவியலுக்கும் இஸ்லாத்திற்கும் நிறைய தொடர்புண்டு அறிவியலுக்கும் குரானுக்கும் நிறைய தொடர்புண்டு மாரிஸ் புகையில் போன்றவர்கள் எழுதிய நூட்களை வைத்து ஏராளமான பேர்கள் இஸ்லாத்திய தழுவிய வரலாறுகள் உண்டு இன்றைக்கு இருக்கிற விஞ்ஞானம் மாணவியலை பற்றி இன்றைக்கு எவ்வளவு ஆய்வுகள் பிக் பேங் தியரி மகா வெடிப்பு கோட்பாடு பல ஆயிரம் கோடிகள் செலவழித்து வானம் பூமி சூரியன் சந்திரன் எல்லாம் ஒரு காலத்திலே ஒன்றாக இருந்தது அதற்கு பிறகு ஒரு பெரிய வெடிப்பு ஏற்பட்டது எல்லாம் தனித்தனியாக ஆனது விஞ்ஞானம் இன்றைக்கு சொல்லுகிறது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக அல்லாஹ் குரானிலே சொல்லிவிட்டானே அன்ன சமாவாத்தி வல்லர்ல காணத்தா ரத்தக்கா வானம் பூமி எல்லாம் ஒன்றாகத்தான் இருந்தது நாம் தான் தனித்தனியாக ஆக்கினோம் என்று இன்றைக்கு பல ஆயிரம் கோடி செலவழிப்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானகுத்தாலா பாலைவனத்திலே வானத்தை அண்ணாந்து வாத்துக் கொண்டிருக்கிற அண்ணல் பெருமானார் செலல்லாக வலிவசலம் அன்னவர் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுத்து விட்டானே இன்றைக்கு சூரியன் எப்படி இயங்குகிறது பெரிய ஆய்வு நடந்து கொண்டே இருக்கிறது இன்று வரை நடக்கிறது கேமத்து நாள் வரை நடக்க இருக்கிறது அதுல ஒரு ஆய்வு சொல்லும் சூரியன் ஐநூறு கோடி ஆண்டுகளாக இயங்கி வருகிறது கெமிக்கல் ப்ரோசஸ் ரசாயன மாற்றத்தை உற்பத்தி செய்து ஐநூறு கோடி ஆண்டுகளாக இயங்கி வருகிறது ஒரு காலம் வரும் ரசாயன மாற்றத்திலே மாறுபாடு ஏற்படும் அதனால் சூரியன் இயக்கம் நின்று போய்விடும் சூரியன் இயங்க முடியாது உயிர்கள் எல்லாம் அழிந்து போய்விடும் என்றே விஞ்ஞானம் சொல்லுகிறது ஆனால் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக அல்லாஹ் குரானிலே ரொம்ப லேசா இதை விளக்கிறான் வஷம் சூரியனும் அதற்கு என்று குறித்த எல்லையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது ஒரு நாள் அதுக்கு முடிந்து போய்விடும் காலியாகிவிடும் என்று அல்லாஹ் ஜல்ல குத்தலா ஒரு சின்ன வசனத்திலே எளிமையாக விளக்குவதை பார்க்கிறோம் நாம் எல்லாம் படித்த காலத்திலே சூரியன் சுத்தவில்லை சூரியன் சுத்தவில்லை ஒரே இடத்திலே இருந்தது பூமி தான் சுற்றி கொண்டிருந்தது பூமி சுற்றி கொண்டே இருக்கிறது இருக்கிறது என்றார்கள் இன்றைக்கு இல்லை இல்லை சூரியனும் சுற்றி கொண்டிருக்கிறது மில்கி வேயை நோக்கி பால்வீதி மண்டலத்தை நோக்கி சூரியன் இயங்கி வருகிறது ஒரு முறை அது சுற்றி வர வேண்டுமானால் இருபது கோடி ஆண்டுகள் ஆகும் என்று இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்லுகிறது அல்லாஹ் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக அழகாக சொல்லி காட்டுகிறார் சூரியனும் சுற்றி கொண்டுதான் இருக்கிறது என்று லஷம்ஷி எம்பகை லகா அன் துதிரிக்கல் கமல் சூரியன் சந்திரனை பிடிக்க முடியாது அல்ல அழகாக பேசுகிறார் சந்திரன் சூரியனை பிடிக்க முடியாது அந்த வான வீதியிலே ஒவ்வொன்றும் அழகாக அழகாக நீதி கொண்டிருக்கிறது இது அதோடு மோதாது அது இதோடு மோதிக்கொள்ளாது நான் அழகாக அமைத்திருக்கிறேன் குள்ளும் ஃபி ஃபலக்கின் எஸ்பஹூன் ஒவ்வொன்றும் அதன் வீதியிலே அழகழகாக சுட்டிக் கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி இருப்பதை பார்த்து அசந்து போன மாரிஸ் புகையில் போன்றவர்கள் எல்லாம் நிறைய கட்டுரைகள் எழுதுகிறார்கள் இதை பார்த்து இஸ்லாத்தை நோக்கி இன்றைக்கும் வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் சூரிய இயக்கத்தை பற்றி அதுவும் இப்ப நவீன விஞ்ஞானம் வான வீதிகள் எல்லாம் அகன்று கொண்டே இருக்கிறது என்கிறான் வானங்கள் எல்லாம் அகண்டு செல்கிறதாம் டெலஸ்கோப்பை வைத்துக் கொண்டு வானம் பெரிதாகி கொண்டிருக்கிறது வானம் அகண்டு கொண்டு செல்கிறது என்று இன்றைய விஞ்ஞானம் சொல்கிறது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வானத்தை பற்றியே சிந்திக்காத நிலாவை பார்த்து சோரூட்டிய அந்த காலத்திலே பெருமானார் செல்லல்லாகு அழிவசனம் அன்னவரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் அன்ன சமா வானத்தை நம்ம கையால நாம தான் படைச்சோம் அதை நாமே விசாலப்படுத்துவோம் அதை நாமே விசாலப்படுத்துவோம் வானத்தை விசாலப்படுத்த முடியும் என்பதையும் குரான் சொல்கிறது அன்புக்குரியவர்களே என்று ஒரு தப்சீர் இருக்கிறது இதுவரை நாம கண்டுபிடிச்சதுக்கு பின்னாடி குரான் சொல்லுகிறது குரான் சொல்லுகிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே இன்னும் குரானுக்குள் இருந்து நிறைய கண்டுபிடிக்க வேண்டி இருக்கிறது இப்படி எல்லாம் ஒரு காலம் நடக்கும் என்பதையும் திலாலுல் குரானிலே சொல்லி காட்டுகிறார்கள் அதில் ஒன்று மனிதனால் படைக்க முடியும் ஒரு பொருளை மனிதனால் படைக்க முடியும் ஆனால் அல்லாவை போன்று படைக்க முடியாது ஒரு காலம் வரும் மனிதனால் கண்டிப்பாக படைக்க முடியும் பொருட்களை மனிதர்களை உருவாக்குவதை போன்று சில பொருட்களை உருவாக்க முடியும் ஆனால் வல்லாகு அஹ்சனுல் ஹாலிக்கீன் அல்லாஹ் சொல்லுகிற பொழுதே குரானிலே அழகாக சொல்லி காட்டுகிறான் அழகாக படைக்கக்கூடியவன் நான் தான் அழகாக படைக்கக்கூடியவன் நான் தான் வவ்வால ஈசா அலி சலாத் வசலாம் படைச்ச காரணத்தினால என்னாச்சு சாப்பிடுறதும் அந்த வழிதான் வெளியே வர்றதும் அந்த வழிதான் அழகான படைப்பாக ஆக முடியாது மனிதர்கள் உருவாக்கம் இருக்கிறது அது அழகை ஏற்படுத்தாது அல்லாஹ் சொல்லுவான் நான் அழக அழகாக படைக்கக்கூடியவன் இப்ப படைக்க முடியும் இதுவரைக்கும் நடக்கல இனிமேல் நடக்கும் என்பதை திலாலுல் குரான் சொல்லி காட்டுகிறது களிமண்ணில் இருந்து மனிதனை உருவாக்க முடியும் ஜீன்களில் இருந்து மற்ற உறுப்புகளை மற்றவர்களை உருவாக்குகிறார்களே இன்றைக்கு ஆனால் அந்த லிலாலுல் குரான் சொல்லுகிறது மனிதனை மட்டுமல்ல மண்ணிலிருந்து அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான் மனிதனுடைய மூலம் மண் என்று சொல்லுகிறான் மண்ணுக்குள்ளிருந்து ஜீனை உருவாக்கி அதிலிருந்து மனிதனை உருவாக்க முடியும் இந்த காலம் ஒரு நாள் வந்தே தீரும் என்று அன்றை இன்றைக்கு திலாலுல் குர்ஆன் சொல்லுகிறதே இதையும் அல்லாஹ் குர்ஆனிலே தானே சொல்லி காட்டுகிறார் இன்னும் விஞ்ஞானம் அந்த அளவிற்கு வளரவில்லை வளர்ந்ததை பார்த்து குர்ஆனுக்கும் நமக்கும் தொடர்பு இருக்கிறது தொடர்பு இருக்கிறது என்று சொல்லுகிறோமே தவிர ஆனால் இன்னும் நிறைய வளர வேண்டி இருக்கிறது அத்தனைக்கும் குர்ஆனுக்குள்ளே ஆதாரம் இருக்கிறது கடலை பற்றி அல்லாஹ் ரொம்ப அழகா பேசுவான் ஃபி பஹ்ரின் லுஜ்ஜியின் يغشاه موج من فوقه موج من فوقه شهاب ظلمات بعضها فوق بعض إذا أخرج يده لم يكد يراها فمن لم يجعل الله له نورا فما له من نور கடல்கள் மத்திய தரைக்கடல் போன்ற கடல்கள் எல்லாம் பார்த்தா இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்லுகிறது முப்பது அடி வரைக்கும் அந்த கடல் சிகப்பாகத்தான் இருக்கும் அந்த முப்பது அடிக்குள்ளே நீந்தக்கூடியவர்கள் கையில ரத்தம் வந்தால் அதை பார்க்க முடியாது இவர்களால் பார்க்க முடியாது எல்லாமே சிகப்பா இருக்கும் பார்க்க முடியாது முப்பது அடியிலிருந்து அதற்கு கீழே ஐம்பது அடி வரைக்கும் மஞ்சளாக இருக்கும் சூரியனுடைய ஒளியை வாங்கித்தான் உள்ளே கொடுக்க வேண்டி இருக்கிறது முன்னால் ஐம்பது அடி வரைக்கும் மஞ்சளாக இருக்கும் அதற்கு கீழே நூறு அடி வரைக்கும் நீளமாக இருக்கும் அதற்கு கீழே கும் இருட்டாக இருக்கும் இன்றைய விஞ்ஞானம் சொல்கிறது அப்ப கடலும் படிப்படியாக இருக்கிறது முப்பது அடி வரைக்கும் சிகப்பாக அதற்கு கீழ் ஐம்பது அடி வரைக்கும் மஞ்சளாக அதற்கு கீழ் நீர் நூறு அடி வரைக்கும் நீளமாக அதற்கு கீழ் இருட்டாக அதிலே ஜீவராசிகள் வாழ முடியாது என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்லுகிறது அதிலிருந்து சில மீன்கள் மின்சாரத்தை எடுத்து அந்த இருட்டுக்குள்ளேயும் வாழ்கிறது இது அல்ல எவ்வளவு அழகா குரான்ல சொல்றான் அல்லாஹ் மூன்று படித்தரங்களாக வைத்திருக்கிறான் ஃபி பஹரில் லுஜ்ஜியின் யக்ஷாஹு மௌஜுன் மின் ஃபௌகிஹி மௌஜுன் மின் ஃபௌகிஹி ஷஹாப் மூன்று படித்தரங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான் கையை நீட்டினா கூட அதுக்கு கீழே போய் கையை நீட்டினா கூட இது அகரஜ எதகு லம் எகதி எராகா கையை பார்க்கவே முடியாது அவ்வளவு இருட்டாக மாறிவிடும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான் பமல்லம் எஜல் இல்லாஹு நூறுவா அல்லாஹ் யாருக்கு பிரகாசத்தை ஏற்படுத்தவில்லையோ அவைகள் பார்க்க முடியாது பிரகாசத்தை அல்லாஹ் ஏற்படுத்தியவைகள் பார்க்கலாம் குரான் சொல்லுகிறது மின்சாரத்தை எடுத்து அந்த மீன்கள் பிரகாசத்தை ஏற்படுத்துகிறது எனவே அவைகள் உள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறது நீரிலிருந்து மின்சாரத்தை எடுக்க முடியும் என்பதையும் அல் குரான் இங்கே சொல்லி காட்டுகிறார் எவ்வளவு அழகாக அல்லாஹ் பேசுகிறான் குரானுக்குள்ளே ஆனால் இந்த சமுதாயம் ஆய்வு செய்ய மறந்து விட்டது ஆய்வாளர்கள் அத்தனை பேர்களும் குரானை ஆய்வு செய்கிறார்கள் இஸ்லாத்தை நோக்கி வந்து கொண்டேதான் இருக்கிறார்கள் உதாரணம் தான் இன்னொரு பக்கம் பெண் எழுத்தாளர்கள் அல் குரானை ஓதக்கூடியவர்கள் இஸ்லாத்தை நோக்கி விரைந்து கொண்டே இருப்பதை ஒவ்வொரு நாளும் பார்க்கிறோம் ஷரீஃபா என்ற எழுத்தாளர் எழுதினாரே என்னுடைய பிரச்சனைகளை நான் நோக்கி வைக்கிறேன் நிறைய சமுதாய பிரச்சனைகளை எடுத்து வைத்து இதற்கு எதிலே தீர்வு இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன் அத்தனைக்கும் தீர்வு இஸ்லாத்தில் இருந்த காரணத்தினால் என் பெயரை ஷரீஃபா என்று மாற்றி நான் இஸ்லாத்திலே இணைந்து விட்டேன் என்றல்லவா அந்த எழுத்தாளர் சொல்கிறார் இன்றைக்கு நிறைய குடும்பங்கள் உதாரணத்திற்கு அவள் சொல்லுவாள் நிறைய குடும்பங்கள் இன்றைக்கு மடிந்து கொண்டிருக்கிறார்கள் எதனால் மடிகிறார்கள் என்று சொன்னால் வட்டியினால் மடிந்து கொண்டிருக்கிறார்கள் நிறைய குடும்பங்கள் அதற்கு நிறைய ஆதாரங்கள் வட்டி கடன் கட்ட முடியாத காரணத்தினால் தன்னுடைய ரெண்டு வயது குழந்தை அந்த குழந்தையையும் கொன்று மனைவியும் இறந்து குடும்பத்தோடு இறந்து விடுகிறார்கள் நகைக்கடை வைத்தார் வட்டிக்கடை தாங்க முடியாத காரணத்தினால் வட்டியினுடைய நிலை தாங்க முடியாமல் அவமானம் ஏற்பட்டு விடும் என்று தற்கொலை செய்து கொண்ட குடும்பத்தார்கள் ஏராளம் இருக்கிறார்கள் இதற்கு தீர்வை ஒவ்வொரு மார்க்கமாக நான் தேடினேன் எங்கும் எனக்கு தீர்வு கிடைக்கவில்லை இஸ்லாத்திலே தான் தீர்வு கிடைத்திருக்கிறது தற்கொலை என்பது கண்டிப்பாக கூடாது காரணம் உயிரை கொடுத்தவன் அவன் உயிரை கொடுத்தவன் தான் அதை வாங்க முடியுமே தவிர மற்றவர்கள் தானாக அதை எடுப்பதோ மற்றவர்கள் அதை வாங்குவதோ அதற்கு அதிகாரம் கிடையாது என்று சொல்லிவிட்டு வட்டிக்கு தீர்வு அந்த வட்டிக்கு தீர்வு இஸ்லாம் ஒன்று மட்டும் தான் சொல்லி காட்டுகிறது அழகிய கடனை நீங்கள் கொடுத்து பெறுங்கள் என்ற தீர்வை உலகத்திலே எந்த மதமும் மார்க்கமும் சொல்லவில்லை இஸ்லாம் மட்டும் தான் சொல்லி காட்டுகிறது எனவே இஸ்லாம் எனக்கு பிடித்திருக்கிறது உள்ளே வந்திருக்கிறார் தீண்டாமைக்கு ஒரே மருந்து இஸ்லாத்தை தவிர வேறு எங்கும் கிடையாது அம்பேத்கரினுடைய வரலாறை சான்றாக காட்டுகிறார் அம்பேத்கரை பற்றி அவர் எழுதிவிட்டு சொன்னார் அம்பேத்கர் தீண்டாமையை ஒழித்து தீண்டாமையை ஒழித்து தீண்டத்தகாதவர்கள் இஸ்லாம் ஜகாத்திற்குள்ளே நுழைந்தால்தான் இந்த தீண்டாமை நீங்கும் என்று அம்பேத்கர் அறிக்கை விடுகிற பொழுது மன்னர் சவுதியினுடைய மன்னர் சொன்ன வார்த்தையை ஆதாரமாக காட்டுகிறார் அம்பேத்கர் மட்டும் இஸ்லாத்திலே இணைந்தால் நான் என் மகளை திருமணம் முடித்து வைக்கிறேன் இஸ்லாத்தை தவிர வேற யார் இந்த வார்த்தையை சொல்ல முடியாது என்பதை அந்த ஷரீஃபா கோழித்து காட்டுகிறார் உலகத்திலேயே தாங்கள் தான் உயர்ந்தவர்கள் குலப்பெருமை கொண்டவர்கள் என்று இருக்கிறே அந்த அரபு நாட்டு மன்னன் சொல்லுகிறான் நீங்கள் ஏகத்துவத்தை ஏற்றுவிட்டால் எல்லாம் சமம் அரபு நாடுகளுக்கு சென்றவர்களுக்கு தெரியும் அங்க விருந்து கொடுக்கிற பொழுது ஆண்டி அரசு பேதமெல்லாம் ஒண்ணுமே இருக்காது தொழுகையிலே நிற்கிற பொழுது தீண்டாமை என்பதற்கு இஸ்லாத்தை தவிர உலகத்தில் இன்றைக்கும் இருக்கிறது சிலர் தீண்டத்தகாதவர்கள் எல்லாத்தையும் கட்டினவன் தான் இருப்பான் அவன் உள்ளுக்குள்ள போக முடியாது எவ்வளவு சோகம் இளநியை மரத்திலிருந்து வெட்டி கொண்டு வந்து இளநியை வெட்டி முன்னால் கொடுத்து ஆனால் அந்த இளநியை அவன் குடிப்பதற்கு உரிமை இல்லை எவ்வளவு தீண்டாமை எவ்வளவு தீண்டாமை இதையெல்லாம் நான் பார்க்கிறேன் இஸ்லாத்திலே தான் தீர்வு இருக்கிறது என்று உள்ளே வந்துவிட்டேன் ஷரீஃபா சொல்லுகிறார் சுரையா நாம் எல்லாம் அறிந்த பெண்மணி என்ன அழகாக பர்தாவை போட்டுக்கொண்டு புர்காவை போட்டுக்கொண்டு நான் இஸ்லாத்திலே இணைந்ததற்கான காரணம் பெண் உரிமை என்பது முழுக்க முழுக்க முழுமையாக இஸ்லாத்தை தவிர வேறு எதையும் கிடையாது என்று நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் சுமையா சொல்லுகிறார் இப்படி இஸ்லாத்தை ஆய்வு செய்ய ஆரம்பித்தவர்கள் இஸ்லாமியர்களை பார்த்தல்ல இஸ்லாத்தை ஆய்வு செய்ய ஆரம்பித்தவர்கள் இஸ்லாத்திற்குள்ளே இணைந்து கொண்டே இருக்கிறார்கள் அதே நேரத்தில் துரதிர்ஷ்டமாக இஸ்லாமியர்களை பார்க்கக்கூடியவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியே சென்று கொண்டே இருக்கிறார்கள் இஸ்லாத்தை விட்டு ஏன் வெளியே செல்ல வேண்டும் அதற்கு என்ன காரணங்கள் ஏறத்தாழ ஒரு ஐந்து காரணங்கள் இதற்கு காரணம் இஸ்லாத்தை விட்டு ஒரு சிலர் வெளியே செல்லுகிறார்கள் என்றால் அதற்கு ஐந்து காரணங்கள் உண்டு ஒன்று வறுமை வறுமையின் காரணமாக வறுமையை போக்குவதற்கு ஒவ்வொரு இயக்கங்களும் ஒவ்வொரு மதங்களும் ஒரு வழியை வைத்திருக்கிறது ஆனால் இஸ்லாமிய இயக்கங்களும் இஸ்லாமிய அமைப்புகளும் மட்டும் அந்த வறுமையை ஒழிப்பதிலே கண்ணும் கருத்துமாக செயல்படுவதை நிறுத்திவிட்டார்கள் வருத்தத்திற்குரிய செய்தி என்னவென்றால் வெறும் பெருநாள் அன்றைக்கு அரை கிலோ கறியும் ஒரு கிலோ அரிசியும் கொடுத்து விட்டால் வறுமை நீங்கி விடுமா இதனால் வறுமை போய்விடுமா நம்முடைய சகோதர சமயத்தை சார்ந்தவர்கள் தேடி தேடி பிடித்து வறுமையை ஒழிப்பதற்காக தனக்கென்று ஒரு அமைப்பை வைத்து வறுமையை ஒழிப்பதற்கு வரிஞ்சு கட்டி இறங்குகிறார்களே இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தை சார்ந்த வறுமையிலே எல்லோரும் நம் சகோதரர்கள் அந்த சகோதரர்களுக்கு கை கொடுத்து தூக்குவதற்கு யார் இருக்கிறார்கள் அதனால் தான் கை கொடுத்து தூக்க வருகிற பொழுது அந்த பக்கம் சாய்ந்து விடுகிறார்கள் சமீபத்தில் போன வருஷம் முப்பது குடும்பங்கள் முப்பது குடும்பங்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியே செல்கிறார்கள் சேலத்துக்கு அருகில என்ன காரணம் என்று கேட்கிற பொழுது ஆய்வு செய்கிற பொழுது தினமும் இரண்டு பிரெட்டும் அரை லிட்டர் பாலும் ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கொடுக்கிறார்கள் அதனால் நாங்கள் மதம் மாறுகிறோம் நெஞ்சு வலிக்கவில்லையா ரெண்டு பிரெட்டு அரை லிட்டர் பால் நம்ம சமுதாயத்தில் கொடுக்கிறதுக்கு ஆள் இல்லையா முப்பது குடும்பங்கள் அப்படியே மாறி இருக்கிறார்கள் அந்த வறுமை அவர்களை இழுத்துக் கொண்டு சென்றிருக்கிறது அதை ஒழிப்பதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் அந்தந்த மகல்லாவில் இருக்கக்கூடிய ஜமாத்துக்களும் பணக்காரர்களும் இதை கையில் எடுத்தாலே போதும் வலிமையை ஒழித்து விடலாம் இரண்டாவதாக அசரத் அவர்கள் சொன்னதை போன்று வரதட்சணை சமுதாயத்தை ஆட்டி படைக்கிற உயிர்கொள்ளி இந்த வரதட்சணையால் ஏராளமானவர்கள் இஸ்லாத்தை விட்டு இன்றைக்கும் நகர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் ஒட்டஞ்சத்திரத்துல நமக்கெல்லாம் அறிமுகமான முஅத்தின் புதுசாக இஸ்லாத்திற்கு வந்தவர் தன்னுடைய மகளை பள்ளியிலே முஅத்தினாக இருந்து கொண்டு தன்னுடைய மகளை மாற்றுமத சகோதரருக்கு மனமுடித்துக் கொடுத்திருக்கிறார் என்ன காரணம் என்று கேட்கிற பொழுது அவர் சொன்னார் இங்கே மனமுடித்துக் கொடுக்கிற அளவிற்கு என்னிடத்தில் வசதி இல்லை தீ ஆற்றுபவர்கள் கூட இருபத்தைந்து பவுனும் இருபத்தைந்து ஆயிரமும் வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஆனால் மாட்டு மத சகோதரர் எனக்கு முன்னால் சொந்தமாக இருந்தவர் எனக்கு எதுவுமே வேண்டாம் உன் பிள்ளையை கொடுத்து விடு என்று சொன்னார் அதனால் நான் கொடுத்து விட்டேன் என் பிள்ளை ஈமான்தாரியாக இருக்கிறார் அவரின் மூலமாக அல்லாஹ் நாடினால் அவர் என்னுடைய மார்க்கத்துக்கு இந்த மார்க்கத்திற்கு வரட்டும் இல்லை என்றால் அந்த மார்க்கத்திலே அவளும் சேர்ந்து கொள்ளட்டும் அவளுக்கும் அவருக்கு மத்தியில் உள்ள சம்பந்தம் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் எந்த அளவிற்கு அழகாக கை செய்தப்பட வேண்டிய சூழல் நம் சமுதாயத்திலே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை எண்ணி பார்க்கிறோம் சில பணக்காரர்களால் உருவாக்கப்பட்ட இந்த வரதட்சணை சில ருசுமாத்துகள் சடங்குகள் மார்க்க சடங்குகள் மார்க்கம் என்பது பாரமானதல்ல வெறும் ரெண்டு சாட்சி ஒரு வக்கீல் இருந்த கல்யாணம் முடிஞ்சிடும் வெறும் ரெண்டு சாட்சி ஒரு வக்கீல் மூணு பேர் இருந்தால் திருமணம் முடிந்துவிடும் ஆனால் அந்த திருமணத்தை எவ்வளவு பாரமாக்கி இருக்கிறோம் நாலு வைக்க போறது என்று தட்டு தட்டா கொண்டு போறது அதுல மாப்பிளைக்கு ஆளாத்தி என்று சொல்லி ஆட்டு அறுத்து ஆட்டு தலையை வச்சு ஆளாத்தி மாப்பிளைக்கு அந்த ஆடு என்ன பாவம் செஞ்சு ஆட்டுத்தலை மழை அந்த மாப்பிள்ளை தலை பாதுகாக்கப்படணுமா அதற்காக இந்த ஆடு தலை போக வேண்டுமா ஆயிரம் ஆயிரம் பேர்களுக்கு கடனை வாங்கி சாப்பாடு போட்டு அழகாக அதிரத்தவர்கள் பாடினார்கள் மருந்துண்ண வைக்கும் சாப்பாடுகள் சாப்பிட்டுட்டு போன உடனே பிரஷர் காரை பிரஷர் மாத்திரையை போடுறான் சுகர் காரை சுகர் மாத்திரையை போடுறான் கொலஸ்ட்ரால் காரை கொலஸ்ட்ரால் மாத்திரையை போடுறான் அதுல வேற சாப்பாடு ஒண்ணும் சரியில்லை இப்படி நாலு பேரு என்ன சாப்பாடு ஆக்கி இருக்கிறானுங்க ஆம்பூர்ல இருந்து கொண்டு வந்திருந்தா அருமையா இருப்பாங்க அந்த அப்துல் காதர் ஆச்சியார் என்ன அழகா இருந்தாரு காசை ஃபுல்லா வீணாக்கி இருக்கான் இதுக்கா சாப்பாடு நவுது பில்லா பாதுகாக்க வேண்டாம எண்ணி பார்க்கிறோம் இதனால் இஸ்லாமிய குமர்கள் நிறைய தேங்கி கிடக்கிறது ஒரு குமரு அழகாக கவிதை எழுதியிருந்தால் நாங்களும் பாபர் மசூதியும் ஒன்றுதான் எங்களை இடிக்கத்தான் செய்கிறார்களே தவிர கட்டுவதற்கு ஆள் இல்லை என்றால் கட்டுவதற்கு ஆள் இல்லை என்றால் எங்களையும் பாபர் மசூதியாக வெறும் கட்டிடமாக்கித்தான் இந்த சமுதாயம் பார்க்கிறது தவிர கட்டுவதற்கு வருவதில்லையே என்று கலங்குகிறாள் தற்கொலை மட்டும் ஆகும் என்று இருந்தால் கிணறுகள் எல்லாம் குமர்களாக மடிந்து கிடக்கும் என்று ஒருவள் அழகாக எழுதினாலே தற்கொலையை இஸ்லாம் தடுத்த காரணத்தினால் நாங்கள் வீட்டுக்குள்ளேயே முடங்கி போயிருக்கிறோம் என்று எழுதுகிறாளே என்ன காரணம் வேதனைக்குரிய விஷயங்கள் ஒரு வீட்டுல மூணு பொம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னு சொன்னா அந்த பொம்பளை பிள்ளைய கரை சேர்ப்பதற்குள்ளே அவர்கள் படுகிற பாடு எவ்வளவு பெண்ணாக பிறந்தது தவறா ஒரு அழகாக கவிதை எழுதியிருந்தால் பெண்ணாக நாங்கள் பிறந்தது தவறா அல்லது இறைவன் படைத்ததுதான் தவறா இறைவா உன்னை சொல்லி திட்டுவதா அல்லது நாங்கள் எங்கள் பிறப்பை எண்ணி வாடுவதா என்ன அழகாக எழுதியிருக்கிறாள் இந்த சமுதாயம் அதற்கு என்ன தீர்வை ஏற்படுத்தி இருக்கிறது ஒரு தீர்வு வேண்டும் அல்லவா ஏதோ பேசிக்கொண்டே இருக்கிறோம் அவ்வளவுதான் வரதட்சணை நீங்க வேண்டும் வரதட்சணை ஒழிய வேண்டும் என்று யாராவது முன்வந்து இந்த வரதட்சணையை ஒழிப்பதற்காக நாங்கள் தயாராக இருக்கிறோம் நாங்கள் வரதட்சணையை ஒழித்தே தீர்வோம் இந்த சமுதாயத்தை காத்தே ஆகுவோம் என்று முன்வருவதற்கு யார் இருக்கிறார்கள் சமுதாயத்தில் ஆட்டி படைக்கிற உயிர்கொள்ளி வரதட்சணை அது ஒன்று மட்டும் இந்த சமுதாயத்தை விட்டு நீங்கிவிட்டால் அந்த வரதட்சணை ஒன்று மட்டும் சமுதாயத்தை விட்டு ஒளிந்து விட்டால் எல்லாம் சொர்க்கவாசிகள் எல்லாம் சொர்க்கவாசிகள் பெண்மணி முப்பத்தைந்து வயதை கடந்திருக்கிறாள் முப்பத்தைந்து வயதை கடந்த அந்த பெண்மணி தற்கொலை செய்து கொள்கிறாள் தற்கொலை செய்கிற பொழுது எழுதி வைத்திருந்தால் என் சமுதாயத்தில் என்னை கைபிடிப்பதற்கு யாருமே இல்லை என்னை கைபிடிப்பதற்கு யாருமே இல்லை என்னை கைபிடிக்க நினைப்பவர்கள் கலங்கத்தை ஏற்படுத்தத்தான் நினைக்கிறார்கள் விபச்சாரத்துக்கு கூப்பிடுறாங்க அதற்கு வேண்டுமானால் நான் பணம் கொடுக்கிறேன் என்கிறார்கள் நானே பூக்களை தைத்து விட்டுக் கொண்டிருக்கிறேன் பூக்களை தைத்து வித்துக் கொண்டிருக்கிறேன் வருபவர்கள் போபவர்கள் அத்தனை பேர்களையும் நான் மணக்க வைக்கிறேன் என்னை மனம் முடிப்பதற்கு யாருமே இல்லையே என்னை மனம் முடிப்பதற்கு என்னுடைய வாழ்க்கையை மணக்க வைப்பதற்கு இந்த சமுதாயத்தில் யார் இருக்கிறார் என்று முப்பத்தைந்து வயதை சார்ந்த ஒரு பெண்மணி பேசுகிறார் என்றால் இந்த சமுதாயம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது அதனால் மதம் மாறுகிறார் சமுதாயத்தினுடைய அவலம் இப்படியே இந்த சமுதாயம் சென்றால் அல்லாஹுவினுடைய அழிவு அதிவிரைவில் இந்த சமுதாயத்திற்கு வந்துவிடும் என்பதில் சந்தேகமில்லை மூன்றாவது மதம் மாறுவதற்கான காரணம் அறியாமை அறியாமை கோ எஜுகேஷன் முறைகள் இன்றைக்கு எல்லா பள்ளிகளிலும் தோன்றிவிட்டது கோ எஜுகேஷன் இல்லாத பள்ளிகளே இல்லை கல்லூரிகளே இல்லை என்ற நிலைக்கு மாறப்படுகிற பொழுது மார்க்க கேள்வியை ஊட்டி வளர்த்திருந்தால் தான் அந்த குழந்தைகள் பாதுகாப்பாக இருப்பதற்கு வழி இருக்கிறது மார்க்கத்தையே சொல்லிக் கொடுக்காமல் வளர்த்த காரணத்தினால் இன்றைக்கு சாதாரணமாக முர்காக்களை போட்டுக்கொண்டு அந்த குழந்தைகள் பின்னால் வண்டியிலே இன்னொருவனுடைய வண்டியிலே செல்லுகிற சூழல் இன்றைக்கு நிறைய அதிகரித்திருப்பதை பார்க்கிறோம் எல்லா நகர்ப்புறங்களிலும் மாற்று மத நண்பனோடு நகுதுமில்ல அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நான் கண்கூடாக கண்ட நிகழ்வை சொல்லுகிறேன் பள்ளியில புர்காவை போட்டிருக்கிறது கண்கள் மட்டும் தான் தெரிகிறது கைக்கெல்லாம் சாக்ஸ் இருக்கிறது கைக்கெல்லாம் உரை இருக்கிறது காலுக்கு உரை இருக்கிறது ஆனால் அந்த பெண்மணி பிடித்து கைபிடித்து செல்லுகிற அந்த பையனுடைய நெற்றியிலே முழுக்க பட்டை இருக்கிறது என்ன காரணம் இது யாரின் தவறே சமுதாயம் எங்கே உறங்கிக் கொண்டிருக்கிறது நிறைய பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளை கண்டுகொள்வதே இல்லை அதோ ஆட்டோல போக வேண்டியது அதே வர வேண்டியது பிள்ளைகளை வளர்க்கிற முறை ஒன்றிருக்கிறது ஒழுக்கத்தை கொடுக்க வேண்டும் மார்க்கத்தை கொடுக்க வேண்டும் அந்த அறியாமையின் காரணமாக திண்டுக்கலுக்கு அருகிலே நடந்த நிகழ்வுகளை நான் உங்களுக்கு மத்தியிலே வெடிக்கிறேன் நீங்கள் எல்லாம் பத்திரிகையில பார்க்கலாம் கேள்வி வாயிலாக கேட்டிருக்கலாம் ஒரு இடத்திலே ஒரு பெண்மணி மாற்று மத நண்பரோடு போய்விடுகிறார் நம்முடைய இஸ்லாமிய பெண்மணி சென்று விடுகிறார் அந்த ஜமாஅத்தே செல்கிறது சென்று அவர்களிடத்தில் சென்று எங்களுடைய பெண்மணியை கொடுத்து விடுங்கள் என்று சொல்ல அவர்களும் பார்க்கிறார்கள் பெண்களை கொடுக்க உங்க பிள்ளையை நீங்க கூட்டிட்டு போங்க என்று சொல்ல முன் வருகிறார்கள் ஆனால் அந்த பிள்ளை வந்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா உங்களோடு நான் வரமாட்டேன் நான் வாழ்ந்தால் இவரோடு தான் வாழுவேன் இவங்களுக்கு இருக்கிற அல்ல தானே உங்களுக்கும் இவங்களுக்கு இருக்கிற அல்ல தானே உங்களுக்கும் பெருதற்கு என்னை அழைக்கிறீர்கள் எல்லா கடவுளும் ஒன்றுதான் நான் வர முடியாது அந்த பெண் வர முடியாது என்று சொன்னதற்கு பிறகு அந்த ஊர்க்காரர்கள் எல்லாம் சேர்ந்து சொன்ன வார்த்தை கண்கூடாக பார்த்து கேட்ட வார்த்தை என்னவென்றால் நீங்கள் அந்த பெண்ணை நிர்பந்தமாக அழைத்து செல்வதாக இருந்தால் நீங்கள் அந்த பெண்ணை நிர்பந்தமாக அழைத்துச் செல்வதாக இருந்தால் நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த பெண்ணை ருசி பார்த்ததற்கு பிறகுதான் அழைத்துச் செல்ல முடியும் என்று சொல்லிவிட்டு அடுத்து ஒரு வார்த்தையை இவர்கள் போட்டார்கள் உங்கள் ஊர்க்காரர்கள் யார் உங்களுடைய ஊர்க்காரர்களில் யார்தான் ஒழுக்கமானவர்கள் சொல்லுங்கள் எங்களுடைய பெண்களை தீண்டாதவர்கள் யார் சொல்லுங்கள் பார்க்கலாம் அத்தனை பேர்களும் முஸ்லீமாக இருந்து அத்தனை பேர்களும் எங்களுடைய ஊருக்கு வந்து கொண்டுதானே இருக்கிறீர்கள் பட்டியல் போட்டு சொல்லட்டுமா என்றால் நம்ம சமுதாயத்தினுடைய ஒழுக்கம் எப்படி இருக்கிறது என்ன பேச முடியும் என்ன பேச முடியும் அறியாமை ஜினாவை பற்றிய உணர்வே இல்லை சமுதாயத்திற்கு அதனால் ஏற்படுகிற தீங்கை பற்றிய கவனமே இல்லை இந்த சமுதாயத்திற்கு யாரும் யாரோடும் வாழலாம் என்று மிருக வாழ்க்கை இதனால் இன்றைக்கு சமுதாயத்திலிருந்து நிறைய பெண்களும் ஆண்களும் மதம் மாறுகிற சூழல் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கிறது சாதாரணமாக ஒரு பெண்மணி சமீபத்தில் ரமலானுக்கு ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்னால் ஒரு பெண்மணி தன்னுடைய பேரை திவ்யா என்று மாற்றிக்கொண்டு இன்னொருவனோடு செல்லுகிறாள் இத்தனைக்கு அவங்களுடைய தகப்பனார் பள்ளியில ஒரு முக்கியமான பொறுப்புதாரி ஏன் பச்சையாக சொல்வதாக இருந்தால் ஒரு ஆளும் ஆனால் அவள் பெயரை மாற்றிக்கொண்டு செல்கிறாள் என்றால் அந்த ஆளுமின் வீட்டிலே தீன் கொடுக்கப்படவில்லை ஆளுமின் வீட்டிலேயே தீன் கொடுக்கப்படவில்லை என்றால் வேறு யார் வீட்டிலே கொடுக்கப்படும் சமுதாயம் இப்படியே சென்றால் எங்கு போகும் என்பதை சொல்லி முடிக்க முடியாத சூழல் இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்கிறது அன்புக்குரியவர்களே அதனால நம்முடைய குழந்தைகளை சரியாக வளர்த்தால் தான் மதம் மாறுதல் என்ற பிரச்சனை நீங்கும் ஒரு ஹாஃபிதுல் குர்ஆன் ஒரு ஹாஃபிதுல் குர்ஆன் தன்னுடைய பேரை பாரதி என்று வைத்துக்கொண்டு நவூது பில்லா இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்ன காரணம் ஏன் இந்த பெயரை மாற்றி வைத்திருக்கிறீர் என்று கேட்கிற பொழுது அவன் சொன்ன வார்த்தை மார்க்கம் நிறைய கட்டுப்பாடுகளை போடுகிறது அதனால் நான் மதம் மாறிவிட்டேன் எனக்கு கட்டுப்பாடுகள் பிடிக்காது கட்டுப்பாடற்ற சமூகம் தான் மாற்றுவத சமூகம் அதனால் நான் அதிலே இணைந்து கொண்டேன் என்று சொல்லுகிறான் இணைவதற்காக நிறைய இடங்களிலே வரவேற்பும் இருக்கிறது அப்படி இருக்கிற காரணத்தினால் இன்றைக்கு சமுதாயம் உள்ளே செல்லுகிறது அதற்கு காரணம் தீன் இல்லை அறியாமை நிறைந்து கிடக்கிறது இவைகள் எல்லாம் நீக்கப்படுமையானால் மார்க்கத்திற்குள்ளே இருப்பவர்கள் வெளியே செல்லாமல் பாதுகாக்கலாம் கொஞ்ச பேர் அதிகமாக இஸ்லாத்திற்குள்ளே நிலைகிறார்கள் சில பேர்கள் இஸ்லாத்தை விட்டு செல்கிறார்கள் அதற்கு காரணங்கள் அதற்கு காரணங்களாக இருப்பது வறுமை காரணமாக இருக்கிறது வரதட்சணை வேதனை காரணமாக இருக்கிறது இதை போன்று அறியாமை காரணமாக இருக்கிறது கட்டுப்பாடு என்ற பெயரை கொண்டு இஸ்லாத்தை விளங்காமல் இருக்கிறார்கள் நடிப்பும் ஒரு காரணமாக இருக்கிறது ஐந்தாவது காரணம் நடிப்பும் ஒரு காரணமாக இருக்கிறது இன்றைக்கு நிறைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நடிப்பு துறைக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி தங்களுடைய இனத்தையே மாற்றிக்கொள்ளுகிற சூழல் அதிகரித்து வருவதை பார்க்கிறோம் நிறைய பேர் இஸ்லாமியர்கள் அந்த இஸ்லாமிய பெண்மணிகள் ஆக மோசமாக ஆடுவதை இஸ்லாமியர்கள் பார்த்து ரசிக்கிறார்கள் இதை விட கேவலம் என்ன இருக்க முடியும் ஆக மட்டமா ஆடுறவ யாருன்னா இஸ்லாமிய பெண்மணி அதை பார்த்து ரசிப்பவர்கள் யாருன்னா நம்ம கண்ணீர் வர வேண்டாமா ஒரு இஸ்லாமிய பெண்மணி இப்படி இருக்கிறாரு யாராவது ஒரு தந்தி கொடுத்ததுண்டா நீ எல்லாம் முஸ்லீம் அடி என்று கேட்டதுண்டா சமுதாயத்தில் அதற்கெல்லாம் அவங்க வாட்டுக்கு போலாம் யார் வேண்டாலும் எங்க வேண்டாலும் போலாம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் என்ற சூழல் அதிலே ஒரு நடிகன் எழுதியிருந்தான் பத்திரிகையில இந்த கலை என்பதும் அல்லாஹ் கொடுத்த நியமத்தான் ஆட்டம் என்பதும் அல்லாஹ் கொடுத்த நியமத் அல்லாஹ் கொடுத்த நியமத்தை நாங்கள் பயன்படுத்துகிறோம் நவுதுபில்லா எவ்வளவு கேவலமான வார்த்தை அதற்கு இந்த சமுதாயத்திலிருந்து ஒரு பதில் கூட வரவில்லை ஒரு பதில் கூட வரவில்லை எங்க ஜமாத்துள்ள பதில் எழுதணும் அது பத்திரிகையிலே பிரசுரிக்கப்படவில்லை இதுதான் சமுதாயத்தினுடைய சூழல் அதனால் மதம் மாறாமல் இருக்க வேண்டுமானால் நம்முடைய குழந்தைகளை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும் வரதட்சணை ஒழிய வேண்டும் அல்லா ஜல்ல ஷானகுத்தாலா அந்த நிலையை நம் சமுதாயத்திற்கு தந்தருள்வானாக வாகுருதாவா அனில் ஹம்து இல்லாக ரப்பில்லா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே நமது கோவையில் மிக சிறந்த முறையில மார்க்க சேவையை ஆற்றிய நாமெல்லாம் அறிந்திருக்கக்கூடிய சி வி அபூபக்கர் பாகவி ஹசரத் அவர்கள் கோயம்புத்தூர்ல இருக்கிற எல்லோருக்குமே தெரியும் நிறைய மார்க்க சேவைகளை ஆற்றியவர்கள் அவர்கள் இருக்கும் காலத்தில் துவக்கி வைக்கப்பட்டு சிறப்பாக நடைபெற்ற ஒரு அரபு கல்லூரி அன்சாரியா அரபு கல்லூரி அது இப்பொழுதும் கோவை போத்தனூர் ரோட்டிலே ஸ்டீல் நகரிலே நாற்பது ஐம்பது குழந்தைகளை வைத்து சிறப்பாக நடைபெற்று வருகிறது இதுவரை அதற்கு என்று தற்சமயம் எங்குமே அதற்கு உண்டான நிதி வசூல்களை செய்யாமல் நிறுத்தி வைக்கப்பட்டது இருந்தாலும் குழந்தைகளினுடைய பராமரிப்பு செலவு போன்ற நிர்பந்தமான செலவினங்கள் இருக்கின்ற காரணத்தினாலே அந்நிறுவனத்தின் மூலமாக நம்மை நாடி வந்திருக்கிறார்கள் ஒரு குழந்தைக்கு வருஷத்துக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்படிங்கிற நிலையில் இருக்கிறதுனால பொதுவா நம்ம அஜித் சொன்னது மாதிரி நாம மார்க்க சேவை மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே வந்து நாம என்ன பண்ணிக்கணும்னா நாம முன் வந்து சில விஷயங்களை செய்துக்கணும் இப்போ ஒரு குழந்தையா ஒரு குழந்தைக்கு வருஷத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு நான் ஆயிரத்தி ஐநூறு ரூபா அப்படின்னு ஒரு நாற்பது பேர் சொல்லிட்டோம்னு வைங்களேன் இந்த மாதிரி சமூகத்தினுடைய ஸ்தாபனங்கள் வந்து ரொம்ப அதிகமா கையேந்த வேண்டிய நிர்பந்தங்கள் நிலைப்பாடுகளுக்கு வராது கண்ணியமா போயிடும் நம் சமுதாயத்தின் கண்ணியத்தை நாம் காப்பாற்ற வேண்டும் நம் சமுதாயத்தினுடைய அவலத்தை நாம பார்க்கணும் அப்படிங்கும் போது ஒருத்தர் ஒரு குழந்தை அங்க காலையிலிருந்து ராத்திரி வரையும் தங்க வச்சு ஓதி கொடுத்து படிப்பு சொல்லி கொடுத்து மருத்துவத்தை பார்த்து அந்த குழந்தையை தரமா ஒரு நல்ல ஒழுக்கம் உண்டான குழந்தையா அங்க அந்த ஒரு ஸ்தாபனம் உருவாக்குதுன்னா இதுக்கு நம்ம வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபா ஒரு குழந்தைக்கு யோசிச்சு பாருங்க இது வந்து நம்ம குழந்தைக்கு வந்து ஸ்கூல் பீஸுக்கு நாம மாசத்துக்கு இருநூத்தி ஐம்பது ரூபாய் ஸ்கூல் ஆட்டோ பீஸ் கட்டிடுவோம் ஆட்டோக்கே ஆட்டோக்கு செலவழிக்கக்கூடிய காசு கூட இல்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆட்டோக்கு போயிடும் ஆனா மார்க்கத்தில் ஒரு மார்க்க கல்வியை படிக்கிற அங்க அனாதை குழந்தைகள் இருப்பார்கள் ஏழை எளிய குழந்தைகள் இருப்பார்கள் அந்த குழந்தைகளுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ரொம்ப சர்வ சாதாரணமான விஷயம் இன்ஷா அல்லா இதற்கு நீங்கள் வந்து இதுதான் ஆக்கப்பூர்வமான நிலைப்பாடுகளாக இது இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினாலே அந்த நிறுவனம் நம்மை நாடி வந்திருக்கிறது அல்லாவினுடைய சேவையை செய்யக்கூடிய அந்த ஸ்தாபனத்தில் இருக்கக்கூடிய அந்த மார்க்க கல்வியை படிக்கிற அந்த பாவப்பட்ட குழந்தைகளை நமது குழந்தைகளாக தத்தெடுக்கும் நிலைப்பாடுகளில் நிஷா அல்லா முன்னாடி அதனுடைய நிர்வாகிகள் வந்திருக்கிறாங்க உங்க பேரை சொல்லி அட்ரஸ் சொல்லிட்டு போயிட்டீங்கனால இன்னைக்கு காசு இல்லாட்டியும் நீங்கள் எப்பொழுது சொல்கிறீர்களோ அப்பொழுது அவர்கள் வந்து பெற்றுக்கொள்வார்கள் அந்த அடிப்படையில இதற்கு பெரும் உதவியை செய்ய வேண்டும் என்று மிக்க அன்போடு கேட்டுக்கொள்வதோடு முன்னாடி நிற்கிறார்கள் முடிந்த அளவுக்கு தாராளமாக அதிகமாக நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள் வல்ல ரஹ்மான் நமது செயல்களை அவனுக்கு பொருத்தமான செயலாக ஆக்கி இந்த சமுதாயத்திற்கு பிரயோஜனமாக ஆக்கி இம்மை மறுமையின் வெற்றி பெற்ற நற்கூலியை பெறக்கூடிய உயர்ந்த தௌஃபிக்கை எல்லா தந்து நல்லருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாய் தாலா வரகாத்து فالحمد لله رب العالمين اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه اللهم اقسم لنا من من من من خشيتك ما ما ما ما يحول بيننا وبين معاصيك ومن ومن طاعتك تبلغنا به به جنتك اليقين تهون علينا علينا مصائب الدنيا ومتعنا بأسمائنا وبصارنا وقوتنا على على على حييتنا واجعله الوارث منا واجعل سارنا ظلمنا وانصرنا نعدانا ولا تسلط لا يخافك ولا يرحمنا ولا تسلط علینا ملا یخاف ولا یرحمنا ولا تسلط علینا ملا یخاف ولا یرحمنا ربنا آتنا فی الدنیا حسنا وفی الاخرۃ حسنۃ وقنا عذاب النار صلی اللہ تعالی وسلم علی خیر خلقہ سیدنا محمد و علیہ و اجمعین والحمد للہ رب العالمین صلی اللہ علی محمد صلی اللہ علیہ وسلم سلام سلائی وسل سل اللہ محمد لامد یار بھی سلیہ وسلم